வாழ்ந்த காட்டி இந்த உலகத்துடைய வாழ்க்கைய மனிதனுடைய வாழ்க்கைய ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையாக எடுத்து காட்டக்கூடிய இது போல ஒரு ரவி ஒரு நண்பர்களே நெரிசலெல்லாம் வெளியே செல்லம் அவர்களுடைய இடத்துல இந்த ரசூலுடைய வாழ்க்கையில நாங்க உங்களுக்கு அழகான முன்மாதிரிகளை செய்கிறோம் என்பதாக தெளிவாகவே அல்லாஹ் கணேசனுடைய நண்பர்களே எனவே ஒரு மனிதன் இந்த ரசூல் சதல்லாம் அலைவர் செல்லம் அவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய முன்மாதிரிகளை எடுத்து நடப்பதன் மூலமாக மாத்திரம்தான் அந்த மனிதனுக்கு இந்த உலகத்திலேயும் நிம்மதி சந்தோஷம் கண்ணியம் கிடைக்கும் மறுமையிலும் அல்லா நிரந்தரமான வாழ்க்கைய சந்தோஷமான வாழ்க்கையாக அல்ல ஒருவர் இருவரால் நான் அல்லாவுடைய இசனாக மாறணும் அல்லாவுடைய மஹூபாக மாறணும் குரான் அல்லாஹ் சுபகான மச்சான தெளிவாகவே அதே குரான் சொல்றார் யாசூலெல்லாம் நீங்க தெளிவாகவே அந்த மக்களுக்கு சொல்லுங்க நீங்க உண்மையாகவே அல்லாஹ நேசிக்கிறதாக இருந்தால் அல்லா சொல்லுங்க உங்கள பொருள் பண்ண எந்த அளவுக்கு ஒரு மனிதனுடைய வாழ்க்கை நெரிசலாம் வரையும் செல்லம் அவர்களுடைய சுண்ணத் வருமோ அந்த அளவுக்கு அந்த மனிதன் அல்லாஹுடைய மஹூபாக அல்லாஹுடைய இறக்கத்துக்குரிய அடியானாக அல்லாஹுடைய நேசனாக முயற்சி செய்கிறார் ஆனால் நபியுடைய சுண்ணத்தை எடுத்து நடக்க தயாரில்லாட்டி அவர் பொய் சொல்லிக் கொண்டிருக்கிறார் تحقيق الله وأن تفوته وحبه هذا بالقياس لبديع لو كان حبك صادقا لأطعته அவர்களுடைய வழிமுறையை எடுத்து நடங்க எந்த அளவுக்கு அந்த வாழ்க்கை வழிமுறை இருக்குதோ அந்த அளவுக்கு அல்லாவுடைய முகப்பத் கிடைக்கும் அப்படி இல்ல நீங்க நினைத்ததெல்லாம் அலைவர் அவர்களுடைய வாழ்க்கை எடுத்து நடக்காத கட்டத்துல நீங்க உண்மையான மகப்பத்தை நிற்கவே இல்லை எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே அந்த ரசூல் செல்லமா வலிவு செல்லம் அவர்களுடைய வாழ்க்கை எடுத்து பார்க்கக்கூடிய நேரத்துல ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு உண்மை வாக்காக ஒரு மகனாக இருக்கலாம் அல்லது ஒரு மனைவிக்கு கணவனாக இருக்கலாம் அல்லது பிள்ளைகளுக்கு ஒரு பாப்பாவாக இருக்கலாம் அல்லது சமூகத்துல ஒரு முக்கியத்துவராக இருக்கலாம் அல்லது ஒரு பொலிட்டிக்கல் லீடராக இருக்கலாம் நீங்க யாராக இருந்தாலும் சரி முகமது செல்லாம் வரைய செல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில அல்லாஹால அழகிய முன்மாதிரிகள் எழுதினார்கள் கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே நடித்ததெல்லாம் வரைய செல்லமாக பிறந்தது ஒரு எத்தீமா நடித்ததெல்லாம் வரைய செல்லம் அவர்களுக்கு ஆறு வயது வரக்கூடிய நேரத்துல உண்மாவும் பப்பாக்காகிறாங்க ஆனா உமா பாப்பா ஹயாத்தோட இருந்தா எந்த முறையில நடந்து கொள்வாங்க என்பதை எங்களுக்கு எப்படி சொல்லலாம் என்றால் வரலாற்று ஆசிரியர்கள் தெளிவாக எழுதினாங்க ஹரிமா அத்த அடியா அரபி அல்லாம அண்ணாங்க நபித்தல்லாம் வரைவத்தெல்லாம் அவங்களுக்கு பால் கொடுத்த ஒரு தாய் தான் ஹரிமா அத்த அடியா விவாதத்துல வந்து எப்பெல்லாம் ஹரிமா அத்த அடியா ரவி எல்லாம் அழகாம் அந்த நடித்ததெல்லாம் வரைவு செல்லம் அவனோட மஜிக்கு வருவார்களோ ரவி எழுந்துவாங்க தன்னுடைய போர்வையை விரிப்பாங்க இறக்கமாக உட்கார வைப்பாங்க பேசுவாங்க கதைப்பாங்க அதிகாக்களை கொடுப்பாங்க சந்தோஷமாக கண்ணியக்கூடிய சகோதரர்களே பால்முத்த தாய்க்கு இந்த அளவுக்கு கண்ணியம் கொடுக்கக்கூடிய ஒரு மனிதனாக நடித்ததெல்லாம் வரைவு செல்லம் அவர்கள் இருந்தாங்க என்றார் எந்த சந்தேகமும் இல்லை அயாத்தோட அந்த உண்மை வாப்ப இருந்தா இதை விட தங்கப்படக்கூடிய ஒருவராக தான் நெருங்குதலதான் வலியுறு செல்லும் அது மாத்திரமல்ல கணக்கு கீழே இருக்கக்கூடிய சிறுவர்களுக்கு எவ்வளவு கணக்கம் காட்டக்கூடியவர்களாக சகோதரர்களை நண்பர்களே அனைத்து எல்லாம் நான் பத்து வருஷம் குடும்பத்தில் நபியுடைய விதிமதிக்கு நேரத்தில் அவர்கள் பத்து பேர் நபியோட வப்பாத்தாகக்கூடிய நேரத்தில் அவர்கள் இருபது பேர் இந்த டீனேஜ்ல இந்த யூத்ல ஆரம்ப கட்டத்துல நடித்ததெல்லாம் வரை செல்லம் அவனோட சொந்தத்துல இருக்கலாம் இந்த டீனேஜரோட அல்லது யூத்தோட அல்லது இந்த சைல்ட்ஹுட்ல இருக்கக்கூடிய பிள்ளைகளோட நடித்ததெல்லாம் வரை செல்லம் அவங்க எப்படி நடந்து கொண்டாங்க ஒரு விவாதத்தை நினைச்சு ஒரு மாதிரி கடந்து எல்லாம் சொல்றாங்க நரிசல்லாஹ் எனக்கு ஒரு வேலை வந்து அந்த நேரத்தில் நான் சொன்னேன் அல்லாஹ் சத்தியமா சொல்றேன் நான் செய்ய மாட்டேன் யார் சொல்லலாம் யோசிச்சு பாருங்க ஒரு பாப்பா மகனுக்கு ஒரு விஷயத்த சொல்ல அந்த மகன் ஏழ ஐகான் என்று சொன்னா ஐகான் என்று எங்களுக்கு எவ்வளவு கோவங்களும் எவ்வளவு ஏங்குவோம் அகதில்லாதவன் என்று சொல்லுவோம் மதுவா செய்வோம் தற்காலத்தில் உள்ள சைக்காலஜியில உள்ளவங்க சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா சைல்ட் உள்ளவங்க அந்த பிள்ளைங்க அட்டிடியூட்ல உள்ள ஒரு விஷயம் தான் ஒரு விஷயத்தை ரிசூஸ் பண்ணி அவங்களுக்கு மேல உள்ள பேரன் கார்டியன் அவங்களோட ரியாக்ஷன்ஸ் அவங்க பார்ப்பாங்க கணேசனுடைய சகோதரர்களே thousand four hundred years back இதை நடித்ததெல்லாம் வலியுறுத்தல நம்ம மன்னிச்சிட்டாங்க ஏன் நன்றியாக ஒண்ணுமே என்ன நடக்குது கொஞ்ச நேரத்துக்கு பின்னால நினைத்தெல்லாம் வெளியில செல்லணும் மதுவை வாராங்க அனசுக்கு மாளிகை பார்த்து அவர் அடுத்தவங்களோட விளையாடி கொண்டிருக்கிறார் பின்னக்கால நினைத்தெல்லாம் வெளியில செல்லும் அவங்க வந்து ரெண்டு ஷோல்டருக்கு மேல கையை வச்சுட்டு பேசுறாங்க அனசுக்கு மாளிகை சொக்காடி திரும்பி பார்க்கிறார் யார் முடிஞ்சது இந்த திருப்பி பார்க்கிற நேரத்தில் ஏமாந்து மாறிவிட்டார்கள் நிறையாவோ திரும்பி கொண்டுதான் தெரிகிறார் அதே சொன்னங்களே தெய்யம் மீது இவர் விளையாடி கொண்டிருக்கிறார் காலோடைய பாது அப்படி ஒன்று நபி அவங்க கேட்டது அனஸ் வேலைக்குரிய சகோதரர்களை நண்பர்களை வாயாக்கள் அவரோட நடித்தலாம் வலையும் செல்லமான ஹசன் ஹுசைன ரெண்டு பேரையும் ரெண்டு ஷோல்டர்ஸ்ல ரெண்டு பக்கத்துல வச்சு கைகளை விரிச்சோடு தூக்கி கொண்டாங்க ஒரு நாள் ஒரு நம்ம ஓகே கொண்டு போறாங்க உள்ளுக்கு ஹசன் ஹுசைன் சாப்பாடு கேட்கிறாங்க இல்லை யாரும் உள்ளுக்கு உள்ளுக்கு இருக்கிறாங்க ஆடைக்கு இருக்கிறாங்க ஒரு நாள் ஹசன் அல்லது ஹுசைன் விளையாடி கொண்டிருக்கிறாங்க நடித்தலாம் வலையும் செல்லமாக சத்தனம் கூப்பிடுறாங்க அவர் அங்கால ஓடுறார் கையை நீட்டி குடிக்கிறார் அடுத்த பக்கம் ஓடக்கூடிய நேரத்தில் அங்கால கையை குடிச்சு அந்த ஹசன் முஸ்லீமோட நபி அவங்க விளையாடு அது மட்டுமல்ல ஒரு நாள் தன்னுடைய கால்களை நீக்கி ரெண்டு கால்களுக்கு மேல வேற புள்ளிகளுக்கு நீப்பட்டி ரெண்டு கையால குடிச்சி இறப்பா இறப்பா இறப்பா என்னால ஏறுங்க ஏறுங்க கிளைம் கிளைம் செல்ல அந்த ஹசன் அல்லது கால காலில் ஸ்டார்ட் பண்ணினவர் நதியோட நெஞ்சுக்கு மேல கால வச்சாங்க நதியா அப்படியே ஒரு கிட் எடுத்து வாய் முத்தம் ஒன்று கொடுத்து நான் இந்த ஹசன் அல்லது ஹுசைனை நேசிக்கின்றேன் யாரெல்லாம் இவங்களை நேசிக்கிறாங்களோ அதெல்லாம் நேசிப்பாங்க இன்றைய சகோதரர்களை நண்பர்களே பிள்ளைகளோட இந்த முறையிலே விளையாடுறது சுண்ணஸ் என்பதை ராகுலி வலியுறுத்தி நம்ம படிக்கிறோம் இந்த முறையில நெஞ்சிக்கு மேல காதலி சொல்லக்கூடிய நேரத்தில் வளர்ப்பு மகனை தூக்கி கொண்டு வீட்டில் நம்பி தூக்கி கொண்டு இப்ப யோசிக்கிறவன மகப்பத் நான் இந்த ஏறிக்கிறேன் செய்கிறேன் இந்த நேரத்தில் ஏதாவது ஒரு நிகழ்வு நடந்து நாம் நிமிடத்துக்கு மேல நெல்பத்த வேலை இருந்து கீழே இறங்கினால் நீங்க எல்லாரும் என்ன நடக்குது ஏன் அந்த நேரத்துல ஓடி வரக்கூடிய நேரத்துல கீழே விழுறாங்க கொஞ்சம் எழுப்பி பாருங்களே எனக்கு நடந்துச்சு பாருங்களே அப்படி மெம்பருக்கு மேல சொல்லல அந்த முபாரக்கான மெம்பருக்கு மேல இருந்த நதி அந்த பரலான பொதுபாவை நிப்பட்டி மெம்பரால கீழே இறங்கி அந்த புள்ளையை தூக்கி எடுக்கிறார் பரல வீட்டுக்கு போறோம் இதுதான் ஒரு சிலமாக புள்ளை காட்டில் இறக்கும் உண்மையாக ஒரு அதே மாதிரி மனைவிகள் வரக்கூடிய நேரத்துல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே எவ்வளவு அழகான ஒரு வாழ்க்கை நடிக்கிறதா உதவி நம்ம வாழ்ந்துட்டோம் எவ்வளவு அழகான ஒரு முன்மாதிரி நம்ம ஒவ்வொருத்தரும் சில நேரங்கள்ல உள்ள உள்ள சுண்ணத்துல படிக்க ஆசை அடைக்குது சிலவங்க கேட்கிற கேள்வி இந்த ஒருவேளை செய்யாமல் இருக்க போல நீங்க ஒன்று இருக்க போல எங்களுக்கு தெரியும் சுஜூட்டுடைய இடத்தை பார்க்கறதுதான் சுண்ணத் என்று சுஜூட்டுல இருக்கக்கூடிய நேரத்தில் பார்க்கறது சுண்ணத் என்ற அளவுக்கு ஹஜ்ஜுக்கு ஒரே ஒரே இந்த உள்ளத்துல நான் ஒரு நியத்தை வைப்போம் அந்த சுண்ணத்தை வாழ்க்கையில நாங்கள் எடுத்துக்கோம் தொழுகையில திக்குல திலாவத்து மட்டுமல்ல எங்க மனைவியோட நான் சாப்பிடுற நேரத்துல ஒரே பிளேட்ல சாப்பிடுவோம் அவ ஒரு இறச்சி துண்டு எடுத்து அம்மா ஆயிஷா கடிச்சிட்டு அந்த இறச்சி துண்டை வெட்டிட்டா என்ன நதிச்சலாம் வலிவு செலவாம ஐ வைப்பாங்க அந்த இறச்சி துண்டை எடுப்பாங்க அதே பக்கத்தை திருப்புவாங்க அப்படியே அந்த இடத்தால கழித்து சாப்பிடுவோம் அவங்க தண்ணியை குடிச்சு வச்சா நவியான ஐ கண்டக்ட் வைப்பாங்க அந்த கிளாஸ் எடுப்பாங்க கோப்பு எடுப்பாங்க அம்மா ஆயிஷா குடி கிடக்க திருப்புவாங்க அப்படியே அந்த இடத்தை அனுப்பிடுவாங்க கணேசனுடைய சகோதரர்களை நண்பர்கள் எதுவும் சுழந்தான் என்பதாக ஒரு மனைவியோட வல்லாய் செல்ல இந்த இடத்துல சொல்றதை ஏற்றுக்கொள்வீங்களா இல்லையா பொருத்தமா இல்லையா தெரியாது இந்த காலத்துல எல்லாமே ரோமியோ ஜூலியத்தை பற்றி பேசுவோம் ஆனா ஹதீஸ் செல்லாம் விளைவு செல்லும் அவர்களை போல ஒரு ரொமான்டிக் ஹஸ்பண்ட் உலகத்துல யாரும் பார்க்கிறோம் வல்லாய் செல்ல எதற்குரிய சகோதரர்களே நண்பர்களே அந்த அளவு ஒரு நாள் அந்த ஆயிஷாவுடைய கண்ணை பார்த்து கொண்டே இருக்கிறார் ஆயிஷாவுடைய கண்ணை பார்த்து கொண்டே இருக்கிறார் அம்மா ஆயிஷா யோசிக்கிறாங்க இந்த பார்வை பார்க்கிறார் நாங்கள் ஆயிஷாவோட கண்ணை எவ்வளவு மட்டும் தயாரிக்கிறது எதற்குரிய சகோதரர்களே மனைவியுடைய அழகா என்ஜாய் பண்ணலாம் அந்த மனைவியை சந்தோஷப்படுத்தினார் பக்கத்துல ஒரு வீட்டார் அவருடைய வீட்டில் நல்ல ஒரு துப்பான ஒரு ஆனந்தம் செய்வார் நபிசல்லாம் வரைய செல்லவங்களுக்கும் தெரியும் ரொம்ப ருசியான சாப்பாடு அவங்க ஆயிட்டாவும் தெரியும் ரெண்டு பேருக்கும் அதை சாப்பிடுது ஒரு நாள் அந்த அடுத்த வீட்டால் வந்து சொன்னா யாசுல்லா என்னோட ஆனந்த முப்பத்தி அஞ்சு மாமலை குடிங்களே என்னன்னா ஆயிஷாவும் எடுத்து கொண்டு வருவா நாங்கள் வாங்கினா நபியமும் போகுது மறுவந்து சொன்னாங்க யாசுல்லா வாங்கலை குடிச்சு போகலே என்னன்னா ஆயிஷா மூணாவது ரகம் வந்தான் சொன்னாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் தள்ளி கொண்டாங்க கொண்டாங்க ஆயிஷா முன்னு போகக்கூடிய நேரத்தில் நபியாவுக்கு அப்படின்னு நபியா போகக்கூடிய நேரத்தில் அவன் ஆயிஷா பின்னுக்கு இந்த முறையில அட்டமணி கொண்டு மாதிரி போட்டிக்கு மாதிரி ரெண்டு பேரும் அந்த வீட்டுக்குள்ள நுழைய காட்டி போலாம் என்பதாக இறக்கமாக தன்னுடைய மனைவியோட நடந்து கொண்டாங்க சகோதரர்களை நண்பர்கள் இந்த மாதிரி அழுக்கடர்களாக எவ்வளவு சம்பவங்கள் ஒரு இடத்துல அல்லாமல் மகான மலக்கள் மூக்கிட்டு வரக்கூடிய பொதுவாகவே எல்லாம் மலாஜிமாக ஒவ்வொரு மனிதனுடைய ரூம் எடுக்கக்கூடிய நேரத்துல அவர் வருவா ரூம் எடுத்துடுவான் பேசிடுவார் யாருக்கிட்டும் அனுமதி கேட்க வேண்டிய ஆனா உலகத்தில் அடித்ததெல்லாம் வரையில் செல்லும் அவர்கள் எடுத்த மாத்திரம்தான் மலக்குள் நோக்கு வந்து கேட்டாங்க யாருக்குள்ளெல்லாம் வீட்டுக்குள்ள அல்ல அனுமதி கேட்க சொன்னார் அல்ல அனுமதி கேட்க சொன்னார் கணேசனுடைய சகோதரர்களை நண்பர்களை கடைசி கட்டங்களில் இருக்கிறார் முழு அமிலத்தார்கள் ஆகப்பெரிய தப்புவாதாரே முகமது சல்லாஹ் வலையும் செல்லும் அவர்களுக்கு அதே மாதிரி சொன்னாலும் அல்ல உயிரிழந்திருப்பான் ஏன் அனுமதியோட வந்த மலக்குள் மௌத் ஆனா நடித்ததெல்லாம் வலையும் செல்லும் அம்மா ஆயிஷாவுடைய நெஞ்சிக்கு மேல தலையை வச்சு கொண்டு இருக்கிறாங்க இந்த நிலைமையில உயிரை எடுக்கிறதையும் நடித்ததெல்லாம் வலையும் செல்லும் மறுக்க ஏன் ஒரு மனைவியுடைய நெஞ்சில வப்பாத்தாகிறது இதுல எந்த குறையும் இல்ல ஏன் அந்த அளவுக்கு நபியாக நம்ம ஆயிஷா ரவி அல்லாஹ் ஆன்மாவோட இறக்கம் இருக்கு ஆக சிறந்த மனிதன் சுஜூர்ல மௌத்தாகுவது தான் இல்ல இல்ல உலகத்துல ஆக சிறந்த மனிதன் மனைவியுடைய மனித நெஞ்சில நம்ம அந்த அளவுக்கு அந்த குடும்பத்துடைய உறவை எடுத்து காட்டுறாங்க கணீசன் தான் வருகிறது நண்பர்களே எனவே ஒரு மகனாக மட்டுமல்ல ஒரு பாபாவாக ஒரு அப்பாவாக மட்டுமல்ல ஒரு கணவனாக மட்டுமல்ல கம்யூனிட்டியில ஒரு பெரிய ஒரு சர்வீஸ் நினைக்கிறதாக அந்த மக்களுக்கு மக்கள் வாழக்கூடிய நேரத்தில் எவ்வளவு பெரிய ஒரு மாற்றத்தை சம்பாதிக்கும் எவ்வளவு பெரிய மாற்றம் கணேசனுடைய சகோதரர்களை நண்பர்களை உருவாகிறது தான் அனுபவங்க எல்லாரும் அவங்க இஸ்லாத்தை தழுவதற்கு முன்னால் நடிகர் எல்லாம் வெளியில் செல்லமான சகாபாக்களை வந்து சந்திக்க இந்த நேரத்தில் ஆச்சரியப்படுறாங்க நரிசலெல்லாம் வரைய செல்லும் அவர்களோடு அந்த சகாபாத்தில் நடந்து கொண்ட முறையை யாருமே அந்த சகாபாக்கள் கிடையாது காணவே இல்லை அந்த அவர் குப்பினா அது யார் கையில அது மட்டுமல்ல அந்த துப்பியிலேயே நபியாவோட எச்சி அதை எடுத்து அப்படியே முகத்துல உடம்புல அப்படியே கடாமி அந்த அளவுக்கு அந்த மக்கள் அந்த முகம்மதோட இறக்கம் வச்சிருக்காங்க எல்லாம் வல்லாஹி வகத்து இல்லா நான் வந்து எவ்வளவு பிரயாணங்கள் செய்திருக்கிறேன் என்றால் இந்த பெரும் பெரும் சாம்ராஜ்யங்கள் இருக்கக்கூடிய அரண்மனைகளை வைத்து சந்தித்திருக்கிறேன் ஆனா சொல்றாங்க நான் மனிதன் நான் எந்த அரசனையும் கண்டது கிடையாது யுஅசிமுஹு அஸ்ஹாபுஹு மா யுஅசிமு அஸ்ஹாபு முஹம்மதின் ரசூலுல்லா அந்த முகம்மதுடைய தோழர்கள் அந்த முகம்மதுக்கு செய்யக்கூடிய கண்ணியம் இருக்குது இதை போல ஒரு கண்ணியம் தான் அண்ணவே கிடையாது அவர் உண்மையா யாரும் சொல்லிக்கிறேன் அவர் குருவாய்க்கு இந்திரங்கி சண்டை பிடிப்பாங்க அவர் பால பார்த்தா எல்லாமே தலைவீட்டில போட்டு கொண்டிருப்பான் அந்த அளவுக்கு இதாகியோட அந்த மக்கள் கண்ணியக்கூடிய சகோதரர்கள் நண்பர்கள் மக்களுக்கு மத்தியில அந்த ஹபீஸ் செல்லதா ஒரே ஒரு செல்லமாக ஒரு முன்மாதிரியாக இருந்தார் அந்த மக்களுக்கு வழிகாட்டினார் கஷ்டங்கள்ல பங்குதாரி ஆகினாங்க சந்தோஷத்துல பங்குதாரி ஆகினாங்க சமூகத்துல ஒரு தலைவராக இருந்தாங்க ஒரு பெரிய ஒரு ஆட்சிய இந்த உலகத்துல எடுத்து காட்டினாங்க கணிக்கூடிய சகோதரர்களை நண்பர்கள் ஒரு பாப்பா எப்படி நடக்கணும் ஒரு மகன் எப்படி நடக்கணும் ஒரு கணவன் எப்படி நடக்கணும் என்பது அல்ல ஒரு பொலிட்டீஷியன் இப்படி நடக்கணும் என்பதை முகமது செல்லாம் வலி செல்லம் முழு உலகத்தார்களுக்கும் அகிலத்தார்களுக்கும் நதிவாக காட்டிதான் இருக்கிறார் வெளியுடைய சகோதரர்களே நண்பர்களே மைனாரிட்டியாக மக்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் நெரிசலெல்லாம் வெளியில் செல்லவர்கள் அந்த மக்களை ஒரு சாதிப்பாக ஒரு அமீனாக ஒரு உண்மையானதாக ஒரு ட்ரஸ்ட்வர்த்தி ஒரு ஒரு ட்ரஸ்ட்வர்த்தி ஒரு மனிதனாக தான் ஆனா எப்ப நபியாங்க அவாவுடைய பணி ஆரம்பிச்சாங்களோ அந்த நேரத்துல பல எதிர்ப்புகள் நடித்ததெல்லாம் ஒளிவு செல்லும் நன்றாக நினைச்சுக்கோங்க அந்த நேரத்தில் அவங்க எல்லாமே விளங்கி கொண்டாங்க இந்த முகமது செல்லா வழி செல்லம் அவர் ஒரு பெரியோர் அந்தஸ்துக்கு போகதான் போறார் பொதுவாக ஒவ்வொரு பொலிட்டீஷியனும் விளங்குவாங்க ஏனைய மக்கள் வளரக்கூடிய நேரத்துல அவருடைய வளர்ச்சி அது எங்க படிக்க நிற்கும் என்பதை இந்த நேரத்தில் நினைச்சதெல்லாம் வரை செல்லம் அவனோட மிஷனை நிப்பாட்டுறதுக்காக வேண்டி உங்களைய நாங்க இந்த மக்களை ஆகப்பெரிய பணக்காரன் ஆகிறோம் உங்களோட மிஷனை நிப்பாட்டு உங்களுக்கு நாங்க இந்த மக்கள் இருக்கக்கூடிய ஆ அழகான பெண்களை திருமணம் முடிச்சு உங்களுக்கு எல்லாத்தையும் ஹலாலாக்குறோம் உங்களை மிஷன் வைக்கிறேன் உங்களை பார்க்க நீங்க தீர்க்கமான நீங்க இப்படியே முன்னேற்றம் அடைஞ்சா என்ன நடக்கும் என்பது விளங்கினாங்க எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு சமூகத்துடைய தலைவர் இருக்கிறாரே ஒரு மிஷன் ஒரு மிஷன் ஓரியன்ட் ஒருவராக இருந்தால் யாருடைய மனசுக்கும் யாரும் அடிமையாக ஆகிறத அவர் விரும்புவார் கணியக்கூடிய சகோதரர்களே நாம் ஒரு மிஷனோடு இருக்கிறோம் அந்த மிஷனுக்கு கரியராக ஒன்று வருவது அந்த நேரத்துல எந்த அளவு சொல்லலாம் என்ன நீங்க பணக்காரத்தை யோசிக்கிறீங்க நீங்க சார்ந்து யோசிக்கிறீங்க நீங்க சூரியன் ஒரு கையில சந்திரன் ஒரு கையில தந்தாலும் இந்த மிஷனை நான் விசிதமாக நான் செஞ்சு கொண்டேன் வெல்லக்கூடிய சகோதரர்களை நண்பர்கள் எவ்வளவு எவ்வளவு அழகான ஒரு பணி என்பதையும் அது மட்டுமல்ல தன்னுடைய சமூகத்துக்கு பெரிய கஷ்டங்கள் வரும் இந்த நேரத்தில் நடித்ததுதான் உலகில் செல்லும் அவர்களை பற்றி தற்காலத்தில் உள்ள பெரிய பெரிய படித்த அறிவாளிகள் இருந்தாங்கன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜிக் விஷன் உள்ள ஒரு மனிதன் தான் முகமது செல்லலாம் அப்படிங்கிறது ஏனது இந்த நேரத்தில் தான் நஜாமி மன்னிக்கு ஒரு கூட்டம் ஒன்று நடித்ததெல்லாம் வரை செல்லும் அவங்க அனுப்புறாங்க நடித்ததெல்லாம் வரை செல்லும் மக்களை மக்களுக்கு மத்தியில் கஷ்டப்படுறாங்க இந்த நேரத்தில் மைனாரிட்டி ரெண்டு வாங்க எந்த இந்த கவர்மெண்ட் அந்த மைனாரிட்டிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களோ அந்த மைனாரிட்டி இன்னொரு மைனாரிட்டி இருக்குது அந்த கவர்மெண்ட் அந்த மைனாரிட்டிக்கு சப்போர்ட் பண்ணதில்லை அந்த கஷ்டத்தை நதியாக மக்களை சுமந்து கொண்டாங்க இன்னொரு பெரிய ஒரு கூட்டத்தை நதியாவுங்க நீங்க நீங்க மைனாரிட்டியா நீங்க நிம்மதியா அங்கேயும் அவங்களுக்கு பிரச்சனை வர பார்த்துட்டு கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே அவங்க அந்த முஸ்லிம்களை பற்றி இருக்கக்கூடிய மிஸ்கன்செப்ஷன் அந்த இடத்துல கவர்மெண்டாக இருந்தது கிறிஸ்டியன் கவர்மெண்ட் அவங்களுக்கு சீக்கிரத்தை பற்றி ஒரு பிரச்சனை இவங்க மைனாரிட்டிஸ் இந்த நாட்டுக்கு வந்தது ஒரு பிரச்சனை இந்த பிரச்சனைகள் உருவாக்குற நேரத்துல அவங்க எல்லாம் ஒற்றுமையாக இருந்து என்ன செஞ்சாங்கன்னா அந்த எல்லா மிஸ்டன் செக்ஷன் எல்லாத்தையும் கலட்டினாங்க நஜாதி மன்னனுக்கு எந்த அளவுக்கு என்றால் இஸ்லாத்தை பற்றி ஒரு நல்லெண்ணம் வந்து சில ரிவாயத்தின் பிரகாரம் அவர் இஸ்லாத்தையும் கலட்டினார் கண்ணியக்கூடிய சகோதரர்களை நண்பர்களே நான் என்ன சொல்ல பாக்குறேன் என்றா யோசிக்கும் ஒரு லீடர் இந்த அளவுக்கு யோசிச்சிருக்கிறார் தன்னுடைய மக்களை பாதுகாப்பதற்காக வேண்டி இந்த காலத்துல சொல்லுவாங்க ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்வாக அந்த மக்களை நம்பியவங்க ரிசர்வ் பண்ணி வச்சாங்க எங்களை கொஞ்சம் பேருக்கு கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல இன்னொரு ரிசர்வ்ல நாங்க வச்சிருக்கிறோம் அந்த மக்கள் எல்லாம் அதை பாதை செஞ்சு கொண்டிருக்கிறோம் கண்ணுக்குரிய சகோதரர்களே நண்பர்களே மக்களை இங்க கஷ்டமான நிலைமை வரும் இந்த நேரத்துல நடித்தல் எல்லாம் உதவி செல்லும் ஹிஜ்ரத் செஞ்சு போறோம் ஹிஜ்ரத் செஞ்சு போறாங்க நன்றாக யோசிங்க ஹிஜ்ரத் செஞ்சு போனதுக்கு பின்னால அங்க ஒரு இஸ்லாமிக் ஆட்சியை தான் ஆரம்பிக்கிறார் ஆனா நன்றாக நினைப்போம் அந்த ஸ்ட்ராட்டஜி ரிசர்வாக வச்ச அந்த ஹதீசிய மக்களுக்கு நவியாம மக்கள் இருந்து மதீனாக்கு போன உடனே சொல்லல நீங்க எல்லாமே இப்ப மதீனாக்கு வாங்க எங்களுக்கு ஒரு ஆட்சி ஒன்று கிடைச்சிட்டு இல்ல இல்ல இன்னும் எங்களோட ஆட்சி தேவல் இல்ல அது ஒரு காட்டி நாங்க சொல்ல மாட்டி மரமானது என்பதான் ஆச்சரியம் செய்வதாக நாம் உலகத்துல பார்க்கிறோம் சில நாடுகள் நாம் இஸ்லாமிய கிலாபத்தை ஆரம்பித்திருக்கிறோம் நீங்க எல்லாம் பார்க்க வாங்க ஒவ்வொரு நாடுகளை இந்த பதில நாம் எல்லாமே மூத்தாமியோம் என்றா உனக்கு வணக்கம் செய்யறதுக்கு யாரும் இல்லை என்ற அளவுக்கு பயங்கரமான நிலைமை ஆனாலும் அந்த ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்வா நம்ம வெற்றி கொண்டு எல்லாம் இல்லை நீங்க அறிவிச்சீங்க நீங்க வரலாம் நண்பர்களே இப்ப மக்களுடைய வெற்றியும் கிடைச்சி ஆட்சி சேவலாகிட்டோ அந்த நேரத்தில் சொன்னால் நீங்க மதியம் சொல்லுவாங்க எங்களை ஆட்சி சேவலாகும் கண்ணுக்குரிய சகோதரர்களே எவ்வளவு அழகான ஒரு மிஷன் உள்ள ஒரு மனிதனாக நடித்ததெல்லாம் வரையில் செல்லம் நம்மள மக்களெல்லாம் மனிதனுக்கு நிதிலத்திற்கு பின்னால முதலாவதாக இந்த காலத்தில் ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் வரக்கூடிய நேரத்தில் ஸ்வாட் அனலைசிஸை பற்றி சொல்லுவார் எங்களுக்கு தெரிந்த பார்க்கணும் பார்க்கணும் பார்க்கணும் பார்க்கணும் ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னால எப்ப மக்கள் இருந்து மதியில செஞ்சாங்களோ போன உடனே செஞ்சது அதுதான் பெரிய அமைப்புல எல்லாமே ஸ்டடிஸ்டிக்ஸ் எடுத்துட்டாங்க இந்த ஸ்ட்ரென்த் என்ன இதுல வீக்னஸ் என்ன இதுல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன இதுக்குள்ள த்ரெட் என்ன இது எல்லாமே அழகான அமைப்புல ஐடென்டிஃபை பண்ணி நடித்ததெல்லாம் வரையில் செல்லமாக the ஆஃப் of மதீனா உடைய ஒரு constitution ஒன்று யாருடைய நபி ஒன்று பண்ணினாங்க உலகத்திலே முதலாவது யாப்பு முதலாவது கன்ஸ்டிடியூஷனை முகமது செல்லலாம் வரையில் செல்லம் அவர்கள் தான் செஞ்சு காட்டுவோம் அந்த யகுதிகள் கிறிஸ்டியன் அவங்க என்ன நிர்ணயிக்கு உள்ளவர்கள் அவர்களோட சமாதான ஒப்பந்தங்களை நடித்தலாம் வரைக்கும் செல்லமும் சைன் பண்ணினதாக வரலாறு நன்முச்சியத்தோட ஒரு சமாதான ஒப்பந்தம் கணியக்கூடிய சகோதரர்களே நண்பர்களே ஒரு பொலிட்டிக்கல் லீடர் என்று வந்தா அவர்கிட்ட எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கணும் என்றா தன்னுடைய கூட்டத்தாளர்களை தோஷாக மேலுமா இருக்கணும் தோஷாக மேலுமா ஆனா நாங்க இப்ப பாக்குறது என்னடா சில லீடர்ஸ் நாங்க பார்க்கணும் எப்படி அவங்க ஜோஷ் காட்டலாம் ஆனா தன்னுடைய ஆட்களை கண்ட்ரோல் பண்ண தெரியாது அவர் ஒரு சரியான லீடரும் ஏன் அவருக்கு கீழே உள்ளவர்களுக்கு அவருக்கு சரியான ஒரு கண்ட்ரோல் இல்லாத பட்சத்தில் அவர் எப்படி ஒரு சரியான லீடர் ஆகும் கணேஷுடைய சகோதரர்களை நண்பர்களை நெல்சன் நண்டேல் அவங்களுக்கு தெரியும் நெல்சன் நண்டேலா முன்னூத்தி முப்பது வருடங்கள் ஜெயிலுக்குள்ள இருந்து அந்த பிளஸ்டுக்காக வேண்டி மறு பிரசிடண்டான நேரத்துல எல்லாமே எதிர்பார்த்தது என்ன பெரிய ஒரு மசால் உண்டாகாத போது வயிற்றுக்கு தியானத்தான் உண்டாக போது இல்ல இல்ல அந்த நேரத்திலையும் அந்த பிளஸ்ட சரியான அமைப்புல கண்ட்ரோல் பண்ணினாலே இது ஒரு நல்ல ஒரு லீடர்ஷிப்புடைய குவாலிட்டி எங்க படித்தா முகமது செல்லாம் வலை வசனமோட வாழ்க்கையில தான் படித்தார் அது என்ன ஒரு நபி செல்லாம் வலை வசல்லம் அவங்க உம்ராவுக்காக வேண்டி மக்கள் இருந்து மதினத்து சஹாபா மதினால் மக்களுக்கு சஹாபாக்கள் எடுத்து கொண்டு இந்த நேரத்துல தான் புதைக்கு இடத்துல என்ன அவங்க நிப்பட்டுறாங்க அதுக்காக போறது கிடைக்குது இல்லை சமாதான பேச்சுவார்த்தைக்காக வேண்டி உஸ்மான் ரவி எல்லாம் மண்ணவங்களை அனுப்புறாங்க அந்த அனுப்பின நேரத்துல என்ன நடக்குது அவரை கொலை செஞ்சதாக தெரிஞ்சு இந்த நேரத்துல நம்ம பயிரம் செய்யறாங்க அந்த பயிரத்தை பற்றி எல்லாம் ஒரு ஆண்டு செல்றான் لقد رضي الله عن المؤمنين إذ يبايعونك تحت الشجرة அந்த மரத்துக்கு கீழே நீங்க எல்லாம் பைபட் செஞ்சீங்களே நாங்க அந்த எல்லாத்தையும் நாங்க பொறுத்து கொண்டோம் என்ன பைபட் மௌத்தாக காட்டில் நாங்க யுத்தம் செய்வோம் சகாபாக்கள் எல்லாம் ஜோஷ் கையை வச்சுட்டாங்களா மௌத்தாக காட்டி நாங்க யுத்தம் செய்வோம் நம்பியாங்க பைபட் எடுத்தாங்க ஆனா அதுக்கு புறவு செய்தி வருவது இல்ல இல்ல அவருக்கு ஒன்றும் செஞ்சில்ல அப்ப சமாதான பேச்சுவார்த்தைக்காக வேண்டி மாறாக அந்த ஒப்பந்தத்தை நம்பியாவும் சைன் பண்றாங்க அந்த ஒப்பந்தத்தை பார்த்தா எல்லாமே வெளிரங்கமாக பார்த்தா நெகட்டிவா போல இருக்குது இந்த நேரத்துல போவோம் உம்ராக்கு போவோம் என்ற நியத்துல வந்தவங்கள இல்ல திரும்பி போவோம் மக்களுக்கு என்று மதினாக்கு என்று சொன்னா இவ்வளவு கஷ்டமாக இருக்கு கண்ட்ரோல் பண்ண நெரிசலாம் ஒரே செல்லமாக அவங்களோட இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணினாங்க எந்த அளவுக்கு கேட்டாங்க நீங்க உண்மையான ரசூலான்னு கேட்டோம் பார்வையும் முஸ்லிம் சொன்னா கலிமாவும் சொல்லுவார் நாங்க எல்லாம் உங்களோட பாட்டி தான் என்று சொல்லுவோம் நாங்க எல்லாம் உங்களோட பாட்டி குரான் எல்லாம் சொல்லலாம் وإذا لقوا الذين آمنوا قالوا آمنا وإذا خلوا إلى شياطينهم قالوا إنا معكم என்ன சொல்லுவாங்க மூமீன்களை சந்திச்சா قالوا آمنا நாங்களும் ஒரே மாதிரி ஈமான் கொண்டுதான் இருக்கிறோம் நாங்க எல்லாம் உங்களோட பாட்டி ஆனா எப்ப அவங்க சைத்தானும் கிட்ட திரும்பி போவாங்களோ இந்த மாக்கும் நாம் உடனடியாக இருக்கிறோம் என்பதாக இந்த முதலாவது மூன்றாவது பிரச்சனை இருக்குது லேசான பிரச்சனை இல்ல நபியாவுக்கு மதியனால பொலிட்டிக்ஸ் செய்யறதுக்கு ஆக கஷ்டமா இருந்தது இந்த முன்னாடி ஆயிரம் பேர் போறாங்க முன்னூறு பேர் திரும்பி வராங்க யுத்த காலத்துல கையோட்டு வராங்க எவ்வளவு பயங்கரமான நிலைமையா இருக்கு கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே அந்தந்த கையொப்பிட்டாங்க உகந்த கையொப்பிட்டாங்க பல நிலைமைகள்ல நெரிசலெல்லாம் விளைவு செல்லவங்களுக்கு கஷ்டம் எந்த அளவுக்குண்டா கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே பொலிட்டிக்ஸ்ல ஒருத்தர் முன்னுக்கு போகக்கூடிய நேரத்துல சமூகத்துல சேவை கொண்டு முன்னுக்கு போகக்கூடிய நேரத்துல எல்லாமே பார்ப்பாங்க அவருடைய இமேஜ டானிஷ் பண்றது அந்த இமேஜ பேரை இல்லாம செய்வோம் அந்த அமைப்புல நபியாவும் ஒரு பொலிட்டிக்கல் லீடராக போகக்கூடிய நேரத்துல நபியாவோட இமேஜ டேமேஜ் பண்றதுக்காக வேண்டி முனாஃபிகள் திட்டம் போடுறாங்க திட்டம் அவங்க ஆரம்பிச்சது சில சகாபாக்கள் வாயால வந்துச்சு அம்மா ஆயிஷா ரவி அல்லாம அண்ணா அவங்க தவறான அமைப்புல நடந்து கொண்டாங்க நண்பர்களே நம்ம யோசிங்க இந்த பற்றி அல்லது குடும்பத்தை பற்றி ஏதோ ஒரு தவறான தடுப்பொண்ட எண்ணத்தை போனா இந்த மிம்பருக்கு ஏறது எவ்வளவு கஷ்டமாக பின்னாடி இந்த மிம்பருக்கு ஏறது எவ்வளவு கஷ்டமாக முழு மதியினால போட்டி நபியாவோட மனைவி தவறாம நடந்து கொண்டாங்க நபியாவோட மனைவி தவறாக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களை இப்படியா போன்ற நிலைமையிலும் அது அவன வாழ்க்கை வந்து இந்த நேரத்தில் எப்படி ஹேண்டில் பண்ணோடும் குரான் அந்த தெளிவாகுது வரலாறு எனக்கு தெளிவாகுது அதையும் அல்ல இப்படியா போன்ற ஒரு நிலைமை வந்திருக்குது சரியான காம்ப்ளிகேட்டட் சிச்சுவேஷன் இந்த நேரத்தில் முதலாவது ஆயத் அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா என்ன தெரியுமா சொல்றான் இன்னல்லதீன ஜாஹு பில் இஸ்கி உஸ்பத்தும் மின்கும் லா தஹ்சபூஹு ஷர்ரன் பல்குவ கையுள்ளக்கும் இவ்வளவு பயங்கரமான ஒரு நிலைமா மின்பனுக்கு ஏற இயலாத நிலைமா அல்ல பரவாயில்ல முதலாவது இந்த பிரச்சனை இருக்குது பிரச்சனை இது வந்திருக்கு உங்களோட ஆனா இவ்வளவு பெரிய பிரச்சனைய நீங்க உங்களுக்கு ஷப்ராக நினைக்க இதுல நாம பல கைதுகள் சில நேரங்கள்ல நாட்டுல சில நேரங்கள்ல கம்யூனிட்டியில ஒரு பெரிய ஒரு பிரச்சனை வருவது நான் அல்லா பரவாயில்ல இந்த இந்த சம்பந்தம் பார்த்துட்டுனா இதுலையும் நாங்க பெரிய கைதுகளை வச்சிருக்கோம் பெரிய கைதுகள் உள்ளது கண்ணியக்கூடிய சகோதரர்களே நண்பர்களே இவ்வளவு மோசமான அமைப்புல முனாபிப்பூண்கள் நடத்தினால தன்னுடைய கட்சியெடுத்ததாக உள்ளதிருந்தே வெற்றியாக இந்த முனாபிப்பூண்களை எங்கேயும் நம்பியவங்க கண்ணியக்கூடிய சகோதரர்களை நண்பர்களை வெற்றி பெற்றது கிடையாது எந்த அளவுக்கு அவருடைய தலைவர் கடைசி சக்கராத்துல அவர் மத்திய செய்கிறாரு என்ன ஜனாதான் நதியானதான் சொல்லி போடும் அப்துல்லா இவர் குறை இவர் முனாபிகளுடைய தலைவர் இந்த நேரத்தில் நடக்கலாம் ஒரே செல்லமா ஒரு பொலிட்டிக்கல் லீடர் ஒரு கம்யூனிட்டி லீடர் இந்த நேரத்தில் என்ன தெரியும் நல்ல தெரியும் எல்லாருக்கும் தெரியும் இவர் தான் முனாபிக்குங்கள ஆகையில தலைவர் ஆனா என்ன ஜனாதிபதி இருந்து கூப்பிடுறாங்க என்ன செய்யறது கணேசனுடைய சகோதரர்களே ஒரு கம்யூனிட்டி ஒரு பொலிட்டிக்கல் லீடர் இந்த நேரத்தில் என்ன அவர் டிப்ளமேட்டிக்கலி தான் சில விஷயங்களை ஹேண்டில் பண்ணார் இந்த நேரத்தில் நடிச்சதெல்லாம் வரைய சொல்லணும்னால அந்த வசீகத்தை கேட்கிறாங்க எழுதி போறாங்க சொல்லிக்கிறதுக்காக எல்லாம் மாணவன் நிப்பாட்டலாம் மன்சூர் சப்தீர் அவர் உமர் வந்து எல்லாம் மாணவன் நிப்பாட்டலாம் சொன்னாங்க யாருக்குள்ள யாரு ஜனாதன தெரியும் யாரு ஜனாதன தெரியும் அப்துல்லா அப்துல்லா இவ்வளவு பெரிய அந்த நேரத்தில் எல்லாம் வெளியே செல்லும் ஒரு பொலிட்டிக்கல் லீடர் இந்த நேரத்தில் நான் ரொம்ப டிப்ளமேட்டிக்கலி நான் விஷயங்களை ஹேண்டில் பண்ணணும் மக்களுக்கு ஒரு முன்மாதிரி அளிக்கணும் நபி அவங்க சொல்ல நேரத்தில் யார் என்னாங்க எழுபது நிமிடம் செஞ்சாலும் எல்லாம் மன்னிக்க மாட்டான் என்று தெரிவிக்கிறார் அவன் நினைவு புரிவிக்க போறீங்க நான் மோர் தென் செவன்டி டைம்ஸ் அவருக்கு பார்த்து பார்க்கிறேன் மோர் தென் எனவே இது மாதிரி அவங்க முன்னுக்கு போறாங்க இந்த நேரத்துல ஜிப்ரீல் அலை சலாத்து வசலாம் அவங்க வந்து சொல்றாங்க யார கூடலாம் புதுசா அல்ல ஒரு குரான இறக்கினான் பல சுத்தல்லி அது அகதி மின்னும் அந்த முனாபிக்கூன்கள்ல யாருக்குமே நீங்க சொல்லியிருக்க வேண்டாம் என்பதாக அல்ல குரான சொல்லிட்டான் இந்த நேரத்துல நடிக்கிறதெல்லாம் வலைவசலமும் உங்களுக்கு சொல்லிக்க முடியாது எனவே வருவது என்ன நதியாவது தன்னுடைய சமீப மேலாடி அப்படியே கல்வினாங்க அந்த மேலாடியை கல்விக்கு என்ன செஞ்சாங்க என்றால் கப்பலுக்காக வேண்டி கொடுத்தார் ஒரு பயங்கரமான ஆள் முஸ்லிம்களுடைய விரோதி நாட்டுக்கு விரோதம் செய்யக்கூடியவர் ஆனா நபியாவங்க கப்பனாக தன்னுடைய பணியத்தை கொடுத்துட்டு கடைசியாக சொல்றாங்க இந்த அவருக்கு எந்த பிரயோஜனமும் கிடைக்காது ولكني أرجو أن يسلم به أكثر من ألف من بني الأزرج ஆனா இந்த ஆதரவு இந்த கோப் என்னென்றா இந்த அழகான பண்புகளை பார்த்து இந்த லீடர்ஷிப் குவாலிட்டிகளை பார்த்து இந்த மனு ஹசரத் என்று செல்லக்கூடிய அந்த கோபுரத்தில் உள்ள ஆயிரம் பேருக்கு மேல இஸ்லாமுக்குள்ள வாரதான் நான் விரும்புகிறேன் என்பதாக சொல்ல வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க இந்த முனாபிக்குடைய ஜனாங்களை நபியாக நடந்து நடந்து கொண்ட முறையை பார்த்து ஆயிரத்துக்கு மேல மக்கள் இஸ்லாத்துக்குள்ள அந்த அபு சுஃபியானுடைய மகள நதியை அவங்க திருமணம் அந்த அபு சுத்தியாவுடைய மகள நதியை அவங்க திருமணம் முடிச்சாங்க இவருடைய ஸ்ட்ரென்த் அப்படியே குறைஞ்சிட்டு கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களே அது மட்டுமல்ல எந்த அளவுக்கு எல்லா விரோதத்துவம் இருக்குது ஆனா வீட்டுக்கு வந்துட்டு போவாங்க இந்த மகளுக்குள்ள நதியாக மாலே முடிச்சு ஆனா அடியோட இல்லாம வந்தவன் ஆனா நதியாக மகள திருமணம் முடிச்சு கணியக்கூடிய சகோதரர்களின் நண்பர்கள் பத்து மக்காவுடைய நேரத்துல மக்காவுடைய வெற்றியுடைய நேரத்துல அந்த மக்காவுக்கு நுழையக்கூடிய நேரத்துல நுழைவதற்கு முன்னால் அபு சுஃபியான் வாராட்டம் ஆனா இஸ்லாம தெரியும் இவன் மாணவர்கள் பொதுவா சொல்லுவாங்க கீழே இருந்தாலும் நீச்சல மண்படக்கூடாது கீழே இருந்தாலும் நீச்சல மண்படக்கூடாது அந்த அந்த அந்த சேட்டத்தை வச்சு கொண்டுதான் தோல்வி ஆனாலும் காட்டிக்கொள்வேன் அப்போ சுஃபியான் வாரா நபி அவங்களை சந்திக்கிறேன் இந்த நேரத்தில் நபியாவும் சொன்னா சொல்லல நீ என்ன இப்ப பேச்சுவார்த்தைக்கு வாரீங்க ஏற்கனவே வந்திருப்ப இப்ப படு தோல்விதான் போக போக நாளைக்கு மனதில் மாட்டோம் அப்படி சொல்லவே இல்லை அந்த அபு சுஃபியான் என்னதான் இருந்தாலும் சமூகத்துடைய ஒரு தலைவர் அவர் ஒப்பீஷன் இருக்கலாம் ஆனாலும் ஒரு சமூகத்துடைய தலைவர் நவியாவும் என்ன செஞ்சாங்க சொன்னாங்க அபு சுஃபியான் நீங்க பேசி மக்களுக்கு செல்லல நாங்க வருவோம் எப்படியும் கை வச்சுருவோம் எங்களுக்கு தான் வெற்றி அதில் சந்தேகம் இல்லை ஆனா மக்களுக்கு சொல்லுங்க அவங்களுக்கு பாதுகாப்போம் என்றால் ஹராம்குள்ள இல்லை சொல்லுங்க அப்படி இல்லாட்டி உங்களோட வீட்டுக்குள்ள இருந்தாலும் நாங்கள் பாதுகாப்பு முதலாவது உங்களோட வீட்டுக்கு தான் அடிப்போம் என்று சொல்ல இல்லை உங்களோட வீட்டுக்குள்ள உள்ள மக்களுக்கும் பாதுகாப்பு இப்படிதான் திரும்பி போறாங்க மக்களுக்கு மக்களை எல்லாம் சேர்த்து நான் இப்ப மகனோட பேசிட்டு தான் வந்தேன் போலி என்று சொல்லாம நான் பேசிதான் வந்து நீங்க பாதுகாப்பு என்ன செய்யணும்னா அவங்க என்ன பிள்ளை எங்களை வீட்டுக்குள்ள வாங்கலையே அவங்களுக்கு பாதுகாப்பு முகமது செய்ய மாட்டாங்க சொல்லலாம் வரையில் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே அந்த மக்காக்குள்ள போனதுக்கு பின்னால அவங்க செஞ்ச எல்லாம் அநியாயங்களை மறந்து அதுக்கு பின்னால எல்லாத்தையும் மன்னிச்சு கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே யாருடைய கையில காபாவுடைய சொரப்பு இருந்து நபியாம நிகழ செய்யக்கூடிய நேரத்துல அந்த உஸ்மானியோட சல்ஹாட்டிக்க நபியாம செஞ்சு கேட்கிறாங்க தாபாவை கொஞ்சம் சொல்லுது தாங்களே நான் ரெண்டு கட்டம் சொல்லிட்டு போறேன் இல்ல இல்ல நான் காபாவுடைய சொரப்பை தரவே மாட்டேன் செல்லாம ஒரு நாள் வரும் நான் உன்ன நிலைமையில இருப்ப நீ என்ன நிலைமையில இருப்பாய் என்ன செய்வாய் செல்லாம் அப்படியா கொண்டு ஒரு நாள் வாரதா இருந்தா குறைச்சிகளுடைய இடுப்புல தீவன் இல்லாமல் இந்த நேரத்துல நபியாவோட கைக்கு காபாவுடைய குறவு கிடைக்குது காபாவுடைய குறவு கிடைக்குது இந்த நேரத்துல உஸ்மான் பின் சல்ஹாவை ஆட்சி கிடைச்சது மக்கள் வெளியே போயிட்டாங்க தொடப்படுத்து பொதுவா நாம என்ன தெரியும் ஒரு ஒரு காலத்துல காட்டி என்ன சொல்லுங்க என்ன நடித்ததெல்லாம் ஒரே வசனம் அவங்க தொடர்பு கையில் எடுத்துக்கொண்டு கேட்டாங்க இப்ப என்ன என்ன நினைக்கிறீங்க தங்கையான சகோதரராக நினைக்கிறாங்க அநியாயம் செய்யல நபியும் தொடர்பு கையில கொடுத்து சொன்னாங்க இந்த சுரப்பு உங்களுக்கு மட்டுமல்ல இதுக்கு பின்னால் சாப்பாவுடைய சுரப்பு உங்களோட பரம்பரையில சொந்தம் நீங்க எனக்கு அநியாயம் செய்றீங்க நான் உங்களுக்கு மட்டுமல்ல உங்களோட முழு வம்சத்துக்கும் உபகாரம் செய்யறேன் ஆனா எந்த மக்கள் இந்த சுரப்பு உங்களோட இருந்து கழிக்கிறாங்களோ அவங்க தான் அவர்களுடைய அநியாயக்காரர்கள் இப்ப கூட காபாவுடைய சுரப்பு இந்த குடும்பத்துக்கு கணியக்கூடிய சகோதரர்களை நண்பர்கள் அரசர்களுடைய கைகள் கொடுக்கிறது எனவே இப்படியான ஒரு கொள்கைக்கு நினைக்கலாம் பிரே பண்ணினாக இது சுற்றிதான் இந்த ஹண்ட்ரட் என்ற ஒரு புக் எங்களுக்கு தெரியும் ஒரு நன்முஸ்லிம் எழுதினதுதான் நான் நினைக்கிறேன் மைக்கேல் என்று சொல்லக்கூடியவர் அவர் சொல்றார் நான் பல மதங்கள்ல பல நாடுகள்ல பல மக்கள் நான் ஆராய்ச்சி யோசிச்சு பார்த்தேன் அது ஒரு ரோல் மனித ஒருத்தர் பார்க்கணும் என்றா ஒரு ஃபாதரா ஒரு ஹஸ்பண்டா ஒரு கம்யூனிட்டி லீடரா ஒரு பொலிட்டீஷியனா ஒரு எக்கானமிஸ்டா எந்த ஆங்கிள் எடுத்து பார்த்தாலும் நம்பர் ஒன் அது முகமது செல்லலாம் வரையும் செல்லமா ஒரு நன்மை செய்யும் இதே கண்ணியக்கூடிய சகோதரர்கள் எவ்வளோ முன்னாடிகள் அல்ல இருக்கிறது எனவே இந்த நேரத்துல இந்த ரபியுடைய ஒவ்வொரு மாதத்துல நாம் ஒவ்வொருவரும் முயற்சிக்கிறோம் என்ன இந்த முகமையத்துல செல்லும் அவர்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு அம்சங்கள் நாம் இருக்கிறோம் அந்த ஒவ்வொன்றையும் எங்களோட வாழ்க்கையில் எடுக்கிறதுக்கு நாம் முயற்சி செய்யணும் எனவே இந்த விஷயங்களை பேசணும் பேசுவோமோ இஸ்லாத்தோட பாக்கியத்தை அல்லாஹ் மக்களை எங்களுக்கு வழங்குவானா